கூடியிருப்பது இந்த அகால நேரத்திலே கூட தூக்கத்தையும் பொருட்படுத்தாது ஒன்று கூடியிருப்பது தீனுடைய தீனின் மீதும் தீனுடைய அமல்களின் மீதும் உள்ள ஆர்வத்தை காட்டுகிறது உண்மையிலே அல்லாஹ் ஜலஷானஹு தாலா நம்மை படைத்ததை இந்த உலகத்திலே அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை சுருக்கமானது என்பது யாருக்கும் தெரியாததல்ல இந்த உலகத்திலே நாம் இருநூறு வருஷமோ முன்னூறு வருஷமோ அல்லது ஐநூறு வருஷமோ இந்த உலகத்திலே நாம் இருக்கப் போவதில்லை இந்த உலகத்திலே நாம் இருக்கப் போகிற காலம் ரசூலுல்லாஹி சல்லா அலே செல்லம் அவர்கள் சொல்லும் போது தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஆமாறு உம்மத்தி மாபைன சித்தி நவசபையினர் என்னுடைய உம்மத்தினுடைய வயது அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையிலே இருக்கும் என்று அறுபது எழுபது வயது இருப்பது கூட இந்த காலத்திலே மிக அதிசயமாக ஆகிக் கொண்டிருக்கிற காலம் எழுபது வயதுடையவர்கள் எங்காவது ஒரு சிலர் தான் இருப்பார்கள் எண்பது வயது என்று சொன்னால் அது அதைவிட அதிசயம் தொண்ணூறு அல்லது நூறு வயது என்று சொன்னால் அது அதைவிட அதிசயம் இன்னும் சொல்ல போனால் தொண்ணூறு அல்லது நூறு வயது உடையவர்கள் யாராவது இருந்தால் அது ஜனங்களுடைய பார்வையிலே இவர் தன் இருக்க வேண்டிய நிலைமையை மீறி இருக்கிறார் என்றுதான் ஜனங்கள் நினைப்பார்கள் இங்கு எப்படியோ தெரியவில்லை ஆனாலும் பொதுவாக பழக்கத்திலே பார்க்கலாம் யாராவது ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசுக்காரர் இருந்தா பார்க்கிறவர்கள் எல்லாம் அவரை சொல்லும் போது இவருக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு ஆச்சுன்னு அறிமுகப்படுத்துவாங்க இவர் இன்னாருடைய மகன் இன்னாருங்கிறத விட இவர் என்ன தொழில் செய்யறாருங்கிறத விட இவருக்கு வயசு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு ஆச்சு என்று அறிமுகப்படுத்துவாங்க नब्बे पर पांच साल हो गया है क्या माना उसका अभी ने मरे नहीं है தொண்ணூத்தஞ்சு வயசு ஆச்சுன்னு ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா எப்போ மௌத்தா இருக்க வேண்டியவர் இன்னும் மௌத்தாகாம இருக்கிறாரேன்னு அர்த்தம் அதனாலதான் அறிமுகப்படுத்தும் போதே தொண்ணூத்தஞ்சு வயசு முதல்ல சொல்லி எடுத்தா மத்த விஷயத்தை எல்லாம் சொல்லுவாங்க என்ன காரணம் எப்போ மௌத்தா இருக்க வேண்டியது எழுபதுல எழுபத்தி ரெண்டுல அறுபதுல போயிருக்க வேண்டியவர் இன்னும் ஏன் மௌத்தாகாம இருக்கிறார் இது போல தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்கிறது என்பதே பெரிய அதிசயம் உலகம் பூரா கணக்கு இருக்கிறாங்க நீங்க பாத்துருக்கலாம் பத்திரிகையில நூத்தி இருபது வயசுக்காரங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க நூத்தி பத்து வயசுக்காரங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ரஷ்யாவுல நூத்தி பதிமூணு வயசுல எட்டு பேரும் ஒன்பது பேர் இருக்கிறாங்க இந்த எட்டு ஒன்பது பேர் இருக்கிறதே பெரிய அதிசயம் ஒரு காலத்தில் அல்லாஹத்தால வயது நீளநீளமாக கொடுத்திருந்தானா ஆலமலை இஸ்லாமுடைய காலத்திலிருந்து நூ அலை இஸ்லாம் அதுக்கு பின்னால் உள்ள காலம் வரைக்கும் இருந்தவர்களுக்கு நீண்ட நீண்ட வயதுகள் அல்லாஹுத்தாலா கொடுத்திருந்தார் அதில் நூ அலி இஸ்லாம் அவர்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் இந்த உலகத்தில் இருந்தார்கள் நாம் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது அல்ப சனத்தின் இல்லா ஹம்சீன ஆமன் புராணி அல்லாஹ் சொல்லுகிறான் ஆயிரம் வருடம் அவர்கள் இருந்தார்கள் ஐம்பது வருடங்கள் இல்லா ஐம்பது வருடங்கள் தவிர ஆயிரத்தி ஐம்பதை கழித்தால் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் இந்த உலகத்தில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய உம்மத்திலும் அதுபோல நீண்ட நீண்ட வயதுடையவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதே போல அதற்கு முன்னாலே இருந்த உம்மத்திலும் நீண்ட வயதுடையவர்கள் இன்னும் சொல்ல போனால் சில ரிவாயத்துகள் என்று தெரிகிறது ஆயிரத்தி முன்னூறு வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் நமக்கு அப்படி வயசு இல்லை ஏதோ ஒரு காலத்திலே ஒரு பெண் கபருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாங்களாம் அப்போ அந்த வழியாக போன அந்த காலத்தினுடைய நபி கேட்டார் ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்கன்னு அந்த பெண்ணிடத்தில் கேட்டார் அப்ப அந்த பெண் சொன்னாங்களா என்னுடைய மகன் என்னுடைய குழந்தை இறந்து போச்சு அதுக்காக அழுகிறேன் என்னுடைய குழந்தை இறந்து போச்சு அதுக்காக அழுகிறேன் அப்போ அந்த நபி கேட்டாங்க அவருடைய குழந்தைக்கு எத்தனை வயசுன்னு அவர் சொன்னா அந்த பெண்ணு சொல்லுக்க நூத்தி அறுபத்தஞ்சு வயசு அச்சு மௌத்தா போச்சுன்னு நூத்தி அஞ்சு ஏன்னா அந்த காலத்துல இருக்கிறது ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு ஆயிரத்தி இருநூறு வருஷம் இருக்கிற காலத்துல நூத்தி அறுபத்தஞ்சு வயசுல மூத்தா போயிட்டா இந்த காலத்துல எப்படி பத்து வயசுல மூத்தான மாதிரி பத்துல ஒரு பங்கு கூட இல்லையே அப்ப பத்து வயசுல மூத்தானா எப்படி குழந்தை மூத்தா போச்சுன்னு சொல்லுவோமோ அதே மாதிரி அந்த பெண் சொன்னாங்களா என்னுடைய குழந்தை மூத்தா போச்சு வயசு எத்தனை நூத்தி அறுபத்தஞ்சு வயசு அந்த நபி சொன்னாங்களாம் இந்த குழந்தை மூத்தா போனதுக்கு நீ நூத்தி அறுபத்தஞ்சு வயசுல மூத்தா போச்சுன்னு நினைக்கிறையே ஒரு காலம் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே முகமது சல்லா அலிசனுடைய உம்மத்து வருவார்கள் அவர்களுக்கு வயசே மொத்தமே அறுபது எழுபது தான் இருக்கும் அதான் நம்ம காலம் அப்ப அந்த பெண் சொன்னாங்களாம் வயசு மொத்தமே அறுபது எழுபது வருஷம் சொன்னா எதுக்காக வீடு கட்டணும் எதுக்காக பங்களா கட்டணும் எதுக்காக வீடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையா ஒரு மரத்து நிழல் உட்கார்ந்து வயசு முடிச்சிட்டு போயிடலாமே ஆயிரத்தி முன்னூறு வருஷம் ஆயிரத்தி நானூறு வருஷம் உலகத்தில் இருக்கிற காலமா இருந்தா அறுபது வயசு சொன்னா எப்படி தெரியுங்க சொன்னாங்க அறுபது வயசுக்கு எதுக்கு வீடு எதுக்கு அதுக்காக பெரிய பங்களா அதுக்காக வசதிகள் என்ன தேவை இருக்கு தேவையில்லையே என்று சொன்னது அந்த காலத்திலே ஆனால் இன்றைக்கு நமக்கு அறுபது வயசுக்கு தான் எல்லா காரியங்களும் தேவைப்படும் எல்லா பெரிய பெரிய அறைகள் தேவைப்படும் அந்த எத்தனை அறைகள் இருந்தாலும் எத்தனை வீடு இருந்தாலும் போதாது என்ற எண்ணம் ஏற்படுகிறது வயது எவ்வளவு இருக்கிறது அறுபது வயசாக இந்த அறுபது வருஷம் தூங்குற நேரத்தை கழிச்சா எவ்வளவு ஆகும் ஒரு நாளைக்கு சாதாரணமாக எட்டு மணி நேரம் தூங்குறவங்க இருக்கிறாங்க மூணில் ஒரு பாகம் ஒரு நாளைக்கு தூங்குற நேரம் போயிடும் இந்த மாதிரி கணக்கு போட்டால் பதினஞ்சு வயசு வரைக்கும் அது ஒரு வயசு இல்லை பதினஞ்சு வயசு வரைக்கும் விளையாடுற வயசு அது பதினஞ்சு வயசுக்கு பின்னாலே ஒருத்தர் அறுபது வருஷத்துக்கு இருந்தால் மொத்தம் நாற்பத்தஞ்சு வருஷம் இந்த நாற்பத்தஞ்சு வருஷத்துல இவர் எவ்வளவு தூங்கி இருப்பார் மூணு ஒரு பாகம் தூங்கி இருப்பார் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் இதை கழிச்சுக்கிட்டா பதினஞ்சு வருஷம் தூங்கிட்டார் பாக்கி இருக்கிறது எத்தனை வருஷம் முப்பது வருஷம் இந்த முப்பது வருஷத்துல சாப்பிட்ட நேரம் குளிச்ச நேரம் இந்த நேரம் இந்த மாதிரி சொந்த தேவைகள் இது மாதிரி பார்த்தா இது ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஒண்ணுக்கு போனது ரெண்டுக்கு போனது கக்கூசுக்கு போனது குளிச்சது இதெல்லாம் கணக்கு போட்டா இது ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் வரும் ஆக இது போக வேலை செய்கிற நேரம் மனிதர்களுக்கு கிடைக்கிற உலகத்துல ஒரு பத்து வருஷம் தான் கிடைக்கிறது மொத்தமே இந்த பத்து வருட காலத்தில் மனிதன் என்ன செய்ய வேண்டும் ஒரு மனிதனுக்கு அறுபது வருடம் இந்த உலகத்திலே கிடைத்தால் அவர் வேலை செய்கிற காலம் பத்து வருடம் தான் நீங்கள் நன்றாக இதை மறுபடியும் கணக்கு போட்டு பார்க்கணும் இந்த உலகத்திலே அறுபது வருடம் இருக்கக்கூடிய மனிதருக்கு அவர் வேலை செய்கிற நேரம் விழித்திருந்து வேலை செய்கிற நேரம் பத்து வருடம் தான் கிடைக்கும் இந்த பத்து வருட காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதில் தான் நம்முடைய வெற்றி அடங்கியிருக்கிறது இந்த பத்து வருட காலத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு ஆனால் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நாம் வேலை செய்கிற காலம் பத்து வருடம் தான் அறுபது வருடம் ஹயாத்தாக இருப்பவருக்கு நான் கணக்கு சொல்கிறேன் பத்தே வருடம் தான் இந்த பத்து வருட காலத்திலே நாம் என்ன செய்கிறோம் என்பதை பார்ப்பதற்கு தான் அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான் இதில் முதன் முதலாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது அல்லாஹுவை நம்ப வேண்டும் யாராக இருந்தாலும் சரி ஒரு மூமினுடைய முதல் தன்மை இருக்கிறது அல்லாஹுவை நம்புவது நான் வாசித்த ஆயத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அல்லாஹ் இல்லாஹு சாட்சி சொல்லுகிறான் அன்னஹு லா இல்லாஹு அவனை தவிர வேறொரு இலாக கிடையாது செய்கிற சக்தி ஆக்குகிற சக்தி அழிக்கிற சக்தி கொடுக்கிற சக்தி பிடுங்குகிற சக்தி எடுக்கிற சக்தி எது நடந்தாலும் அதை நடத்துகிற சக்தி அல்லாஹுவை தவிர வேறு கிடையாது அன்னஹு லா இலாக இல்லாஹு அல்லாஹுவை தவிர வேறு ஒரு இலாக கிடையாது இது யார் சொல்லுவது அல்லாஹுவே சாட்சி சொல்லுகிறார் பாருங்க மனிதர்கள் சாட்சி சொன்னாலே அதை நம்பணும் சாட்சி என்றால் என்ன நாம கரிமா சொல்லும் போது கூட அஷ்ஹது அல்லா இலாக இல்லல்லா வா அஷ்ஹது அன்ன முஹம்மது என்று சொல்றோம் அஷ்ஹது என்று சொன்னால் நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று அர்த்தம் சாட்சி சொல்றதுன்னா என்ன ஒரு செய்தியை சொல்லுவது என்றால் என்ன சாட்சி சொல்லுவது என்றால் என்ன இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் செய்தி சொல்லுவது என்று சொன்னால் ஒருத்தர் இடத்துல சொன்னார் நான் இவர் இவரை அடிக்க இவர் இவரை அடித்தார் ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு இடத்துல சொன்னார் ஒருவர் ஒரு இடத்திலே சொன்னார் இவர் இவரை அடித்தார் இந்த செய்தியை நான் காதலி கேட்டேன் நான் இன்னொரு இன்னொருவரிடத்தில் சொன்ன இவரே அடித்தார் அவர் இன்னொருத்தர் இடத்துல சொன்னார் அவர் அவரே அடித்தார் இப்படி சொல்லுவதற்கு பெயர் செய்தி அடித்ததை பார்க்கவில்லை அடித்ததை கண்ணாலே பார்க்கவில்லை அவர் சொன்னார் சில சமயத்தில் சொல்லுவோம் அப்படின்னு கேள்விப்பட்டேன் யாருங்க சொன்னது யாரோ சொன்னாங்க எப்ப சொன்னாங்க எப்பவோ சொன்னாங்க எங்க சொன்னாங்க எங்கேயோ சொன்னாங்க யார் சொன்னாங்கன்னு தெரியாது எங்க சொன்னாங்க தெரியாது எப்ப சொன்னாங்க தெரியாது இப்படி செய்திகளும் உலகத்தில் நடக்குது ஆனால் இதற்கெல்லாம் சாட்சி என்று பெயர் இல்லை கோர்ட்டுக்கு போகும்போது அங்கே சாட்சி கேட்கிறார்களே எப்படி சாட்சி இருக்க வேண்டும் சாட்சி என்ற வார்த்தைக்கே அர்த்தம் என்ன என்று சொன்னால் கண்ணாலே கண்டிருக்க வேண்டும் அதுக்குதான் பேர் சாட்சி அவர் அவரை அடிச்சதை கண்ணால பார்த்திருக்கணும் இதுக்கு பேர் சாட்சி ஒருவர் ஒருவரை ஒருவர் ஒருவருக்கு பணம் கொடுத்தார் என்று நான் சாட்சி சொல்வதானால் பணம் கொடுக்கும்போது நான் பார்த்திருக்க வேண்டும் பணம் கொடுக்கும்போது நான் கண்ணாலே பார்த்திருக்க வேண்டும் அதற்குத்தான் பெயர் சாட்சி இங்கே நாம் கரிமாவிலே சொல்லுகிறோம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அல்லாஹுவை தவிர வேறொரு வேறொரு இறைவன் மாபூத் வணக்கத்திற்கு உரியவன் வேறு யாரும் கிடையாது என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் ஒரு முனிதன் சொல்லுகிறார் சாட்சி சொல்லுகிறார் இவர் கண்ணாலே கண்டாரா இவர் அண்ணா போய் பார்த்தாரா இவர் எப்படி சொல்லுகிறார் லாயிலாக இல்லல்லா என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் அவர் அடித்தால் என்று நீங்கள் சாட்சி சொல்வதானால் அடித்ததை கண்ணாலே பார்த்திருக்க வேண்டும் பணம் கொடுத்தார் என்று நீங்கள் சாட்சி சொல்வதானால் பணம் கொடுத்ததை கண்ணாலே கண்டிருக்க வேண்டும் கண்ணாலே காணாதவரை என்ன கண்கூடாக காணாதவரை அதற்கு சாட்சி என்று சொல்ல முடியாது சாட்சி என்ற பெயர் உபயோகிக்க கூடாது அப்படி இருக்க நான் அல்லாஹுவை அழைத்தவன் வேறு இலாக இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொன்னால் நான் எங்கே பார்த்தோம் அல்லாஹை கண்ணால் பார்த்தோமா அல்லாஹுதான் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவனாக இருக்கிறான் என்பதை நாம் கண்கூடாக கண்டோமா கண்கூடாக காணாமல் சாட்சி எப்படி சொல்ல முடியும் இதே போல ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லா அல்லாவும் சாட்சி சொல்லுகிறானாம் என்னவென்று லா இல்லல்லா அவனை தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் நம்மிடத்தில் வந்து சாட்சி சொன்னானா அல்லாஹ் சாட்சி சொல்வதெல்லாம் நம்மிடத்திலே தானே சொல்லி இருக்க வேண்டும் நம்மிடத்தில் சொல்லவில்லையே பிறகு அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் இந்த இரண்டையும் வைத்து பார்க்கும்போது அல்லாஹ் நம்மிடத்திலே நேரடியாக வந்து சொல்லவில்லை என்றாலும் நாம் அல்லாஹுவை நேரடியாக பார்க்கவில்லை என்று சொன்னாலும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வஸ்துக்களும் அறிவிக்கிறது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் ஒவ்வொன்றும் சொல்லுகிறது எந்த வஸ்துவை எடுத்து நீங்கள் சிந்தித்தாலும் சரி எந்த வஸ்துவை பார்த்தாலும் சரி அந்த வஸ்துவை கொஞ்சம் சிந்தனை கண்ணோடு பார்ப்போமே ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமே ஆனால் இந்த பொருள் எப்படி வந்திருக்கும் இந்த பொருள் எப்படி உண்டாகி இருக்கும் முட்டையிலிருந்து கோழி வருகிறது முட்டையிலிருந்து குஞ்சு வருகிறது முட்டை சாப்பிடும் போது அந்த குஞ்சுக்கும் அந்த முட்டைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா ஆம்லெட் சாப்பிடுறமே அப்ப ஏதாவது தெரியுதா அதுக்குள்ள கோழி இருக்கிறது தெரியுதா அதுக்குள்ள குஞ்சு இருக்கிறது தெரியுதா ஏதாவது ஒண்ணு தெரியுதா பின்னர் அந்த முட்டையை கோழிக்கறியிலே இருபத்தி ஓரு நாள் வைத்ததற்கு பிறகு அந்த முட்டையில் இருந்து குஞ்சு வெளியே வருகிறதே அது எப்படி உருவாகிறது அந்த முட்டைக்கு முன்னாலே குஞ்சு விடுவதற்கு முன்னால் அந்த முட்டையிலே ஹயாத் இருந்ததா அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான் குலைலா சும்ம மாலிக்கல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷாவ் وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير تولج النهار في الليل وتولج تولج الليل في النهار وتخرج وتولج تولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي ஹயாத்தான பொருளிலிருந்து மங்கித்தை வெளியாக்குகிறான் மங்கித்தான பொருளிலிருந்து ஹயாத்தை வழியாக்குகிறான் இது போதவில்லை அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு கோழியிலிருந்து முட்டி வருகிறது கோழி ஹயாத்துள்ளது அதிலிருந்து முட்டை வருகிறது அந்த முட்டை ஹயாத் இல்லாதது முட்டைக்கு ஹயாத் இருக்கிறதா பிறகு இந்த முட்டையிலிருந்து கோழி வருகிறது துகரிஜுல் ஹஜ்ஜமினல் முட்டை இருக்கிறதே அது மையித் அது முட்டை இருக்கிறது அது மையத் செத்து போனது அது உயிர் இல்லாதது உயிர் அது அணை அணை காக்கிறது சொன்னதே உயிரை முடுக்கு விட்டானான்னு அந்த அணை காக்கிற கோழி முட்டையை திருப்பி விடுகிறது ஏன் திருப்பி விடுறது தெரியுமா ஒரே பக்கத்தில் அதனுடைய சூடு ஏறக்கூடாது அதனுடைய சூடு முட்டையுடைய எல்லா பாகத்திலும் பட்டு அந்த முட்டை குஞ்சாக வேண்டும் என்று அதற்கு சொல்லிக் கொடுத்தது யார் வௌஹா ரப்புக இல நஹ்லி சொல்லுகிறான் தேவிக்கு அல்லாஹ் தாலா சொல்லி கொடுக்கிறான் என்ன சொல்லிக் கொடுக்கிறான் அனித்தஹிரி நீ உன்னுடைய கூடு கட்டு எங்கே போய் கட்டு மலையிலே போய் கட்டு மரத்திலே போய் கட்டு எங்கெங்கே கூடு கட்ட வேண்டும் என்பது தேவிக்கு தெரியாது வௌஹா ரப்புக இல நஹ்லி தேவிக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான் இதே போல கோழிக்கு அல்லா சொல்லிக் கொடுக்கிறான் முட்டையை இப்படி திருப்பு என்று நமக்கு கூட தெரியாது முட்டை எப்படி திருப்பது பிறகு அந்த முட்டைக்குள்ளே இருந்து அந்த குஞ்சு வருகிறதே ஒரு சப்தமும் கேட்காமல் ஒரு வேலையும் செய்யாமல் எதையாவது பார்த்தோமா அந்த குஞ்சுக்கு ரூஹு எப்போ வந்தது யாருக்காவது தெரியுமா பிறகு அந்த குஞ்சு அதற்குள்ளே உருவான குஞ்சு அந்த முட்டையை உடைத்துக் கொண்டு வெளியே வருகிறதே அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அந்த குஞ்சுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது உன்னுடைய பருவம் வந்து விட்டது நீ வெளி உலகத்துக்கு போக வேண்டும் எனவே உன்னுடைய அழகால் அந்த முட்டையை உடைத்துக் கொண்டு வெளியே வா என்று அந்த கோழி குஞ்சுக்கு சொல்லிக் கொடுத்தது யார் நான் சொல்லுகிறேன் அல்லா புராணிலே தேனிக்கு சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் உலகத்தினுடைய அத்தனை பொருள்களுக்கும் பொருந்தும் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான் கோழிக்கு சொல்லிக் கொடுக்கிறான் முட்டையின் மீது படு என்று கோழிக்கு சொல்லிக் கொடுக்கிறான் முட்டையை திருப்பு என்று குஞ்சுக்கு சொல்லிக் கொடுக்கிறான் முட்டையை உடைத்துக் கொண்டு வெளியே வா என்று வெளியாக்குகிறான் இதையெல்லாம் பார்த்தால் புரியுமல்லாக ஒருவர் இருக்கிறான் என்று யாராவது இதுக்கு பேர் இயற்கை என்று சொல்லிட்டு அப்படியே போயிட்டா அது எப்படி இயற்கையாக நடக்க முடியும் இயற்கை என்று ஒன்று கிடையவே கிடையாது உலகத்தில் ஏதாவது ஒரு காரியம் இயற்கையாக நம்முடைய காரியம் நடக்கிறார் வீட்டில் அரிசி வச்சிருந்தோம் தானாக போய் சட்டியில அரிசி விழுந்து தானாக சோறாகி ஆயிரம் அப்படி எங்கேயாவது வீட்டில் இருக்கிற மாவு நம்ம எல்லாம் படுத்து தூங்கிட்டோம் பார்த்தா எல்லாம் ரொட்டியா சுட்டு இருக்குது அப்படி இருபது உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கிறா என்றைக்கு உலகத்தில் மாவு தானா ரொட்டியா அரிக்குமோ அன்றைக்கு உலகத்தில் முட்டை தானா குஞ்சா அரிக்கணும் நிச்சயமாக அப்படி ஆக போனது இல்லையே ரொட்டி மாவு தானாக ரொட்டியாகாதே அரிசி தானாக சோறாகாதே பஞ்சு தானாக துணியாகாதே டைலர் கடையில் கொண்டு போய் துணி வச்சுட்டு வந்துட்டோம் டைலர் ஒண்ணு செய்யல துணி தானா வெட்டி தானா மிஷினுக்கு போய் தானா தச்சு தானா சட்டையாகி தானா தொப்பியாகி வந்துருமா அப்படி வரும் என்று யாராவது சொன்னால் அவர்களுக்கு நாம் என்ன பெயர் சொல்லுவோம் துணி தானாக சட்டையாகி கொண்டது துணி தானாக வெட்டி தானாக தச்சு இப்படி தொப்பியாயிருச்சுன்னு சொன்னா அந்த சொல்ற ஆளை நாம் என்ன சொல்லுவோம் அவர் முட்டாள்னு சொல்லுவாரா நீங்க என்ன சொல்லுவீங்க பைத்தியகாரம் சொல்லணும் முட்டாள் முட்டாள்னா அறிவு இருக்கணும் ஏற்கனவே இது சுத்தமா செய்வர் அதுக்குதான் பைத்தியம் சொல்றது பைத்தியக்காரன் சொல்லுவோம் இதே போல இந்த உலகத்திலே முட்டை தானாக குஞ்சாகிறது என்று சொன்னால் அவன் அதே காரன் தான் அவனையும் பைத்தியகாரன் என்று தான் சொல்லணும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்த உடனே வயிற்றிலே குழந்தை உற்பத்தி ஆகிறது அது தானாக உண்டாகிக் கொள்கிறது என்று சொன்னால் அவர்களையும் அந்த லிஸ்ட்ல தான் சேர்க்கணும் அதனால அல்லாஹத்தால சொன்னா தூளி அதே போல இரவு பகல் மாறி மாறி வருகிற எவ்வளவு பெரிய ஆச்சரியம் சாதாரண விஷயமாயிருது எப்படி பகல் இரவாயிருது இரவு எப்படி பகலாயிருது சூரியன் எப்படி உதிச்சிருது என்னைக்காவது சூரியன் இன்னைக்கு ஆறு மணிக்கு உதிக்கிறதுக்கு என்ன என்ன காரணமே சூரியன் ஆறு மணிக்கு உதிக்க வேண்டியது காலையில இது மணி ஆறாச்சு இன்னும் உதிக்கல என்ன காரணம் பஸ் லேட் ஆகுது ட்ரெயின் லேட் ஆகுது பிளைட் லேட் ஆகுது கப்பல் லேட் ஆகுது என்னைக்காவது சூரியன் லேட்டா சின்னுட்டுமா சூரியனை பார்த்து நம்முடைய கடிகாரத்தை சரி செய்ய வேண்டுமே தவிர நம்முடைய கடிகாரத்தை பார்த்து சூரிய உதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றைக்கும் அது ஆனது இல்லை அப்படி ஆகும் ஒரு நேரம் அது கியாமத்துடைய நாள் ஆறு ஆறு மாதம் பகலாகவே இருக்கும் சூரியன் அசவே ஆகாது ஏன் அர்த்தமாகவே எல்லாரும் சூரியனை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டியதான் அச்சவே ஆகாது அது கியாமத்து வரும்போது என்னைக்கு இரவு பகல் மாறிக்கொண்டே இருக்கிறது யாரும் எந்த திறவு செய்ய வேண்டியதில்லை யாரும் தீர்மானம் போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வருஷத்தில் இப்படி மாறி வரணும் சூரியன் இப்படி வரணும் சந்திரன் இப்படி வரணும் யாராவது தீர்மானம் போட்டா வருது யாராவது பாஸ் பண்ணியா வருது யாராவது அதற்காக செலவு செய்ய வேண்டியது வருதா எதுவுமே இல்லை இரவு பகல் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது இதுவெல்லாம் அல்லாஹ் இருப்பதை காட்டவில்லையா எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த பொருள்களின் மூலமாக நான் சாட்சி சொல்லுகிறேன் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான் என்று இதைத்தான் ஒரு கவிஞர் சொல்லுகிறார் பகுக்குள் இசையின் ஆயத்தும் ததுல்லு அலா அன்னகுவாகிடும் ஒவ்வொரு பொருளிலும் அடையாளம் ஆயத்து அத்தாட்சி இருக்கிறது அல்லாஹ் ஒருவராக இருக்கிறான் என்பதற்கு நீங்கள் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் சரி ஆனால் நமக்கு அந்த பொருள் எல்லாம் சர்வசாதாரணமா சகஜமாயிருக்கிறதுனால அதை பத்தி சிந்திக்கிறதே அவசியம் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை நமக்கு என்னைக்கு சிந்திக்கிறதுக்கு நேரம் வருமோ பிறகு அது சிந்திக்கிற அவகாசமாக இருக்காது கல்லா கல்லா பிராணிகள் அல்லா சொல்லுகிறான் மௌத்தாகும் போது மனிதன் சொல்லுவானாம் என்னை திருப்பி அனுப்பு என்று சொல்லி பிறகு அல்லா சொல்லுகிறான் கல்லா நிச்சயமாக நடக்காது மவுத் வந்தே தீரும் தொண்ணூறு வருஷம் அல்ல ஹயாத்து கொடுத்தால் இருக்க இருக்கலாம் வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை நூறு வருஷம் அல்ல ஹயாத்து கொடுத்தால் இருக்கலாம் ஆனால் உலகத்திலே மௌத்தாகாதவர்கள் பிறக்கவில்லை இன்னக்க மங்கி துன்பை இன்னகும் மையத்தூன் தூண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னால் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டியவர்கள் தான் அவர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டியவர்கள் தான் எல்லோருமே மௌத்தாகித்தான் தீர வேண்டும் அந்த மௌத்தாகிற நேரத்திலே அல்லா என்னை ரப்பில் ஜியோன் ரப்பே என்னை திருப்பி அனுப்பு என்று சொல்லுவார்கள் அப்பொழுது அல்லாஹ் சொல்வான் கல்லா நிச்சயமாக அது நடக்கவே நடக்காது இது வரைக்கும் யாராவது மௌத்தானவங்க திரும்பி வந்திருக்கிறாங்களா ஆனா யாராவது மௌத்தானவங்க திரும்பி வந்து பயான் செஞ்சா ரொம்ப விசேஷமா இருக்கு அந்த பயான எல்லாரும் கேட்பாங்க நான் கபரில் இப்படி நடந்துச்சு நான் பார்த்தேன் கபரில் மலக்கு வந்தாங்க நான் நான் பார்த்தேன் கேள்விகளை கேட்டாங்க இந்த நூறு பயான் தேவையில்லை ஒரு பயானே போதும் எல்லாருக்கும் ஹிதாயத்து கிடைச்சு போயிடும் இதெல்லாம் நம்ம பார்க்காம சொல்றது தானே பார்க்காம சொல்லுகிற காரணத்தினாலதான் இந்த விலையும் நாம சொல்லக்கூடிய இந்த பேச்செல்லாம் இந்த பேச்சுக்கும் நாம செய்யக்கூடிய இந்த அமலுக்கும் என்ன நம்ம செய்யறாங்க பள்ளியாசல போய் அஞ்சு நேரம் தொழுகிறோமே என்ன கோடாரி எடுத்து விறகா உடைச்சிட்டு வர்றோம் மம்மட்டி எடுத்து கிணறா வெட்டிட்டு வர்றோம் இல்ல கணப்பாறை கொண்டு ஏதாவது வேலை செய்துட்டு வர்றோமா பள்ளிவாசல்ல போய் என்ன செய்யறாங்க பள்ளிவாசல்ல போய் சும்மா கை கட்டி நிக்கிறோம் குனிகிறோம் இந்த மாதிரிதான் ஆக மொத்தத்தில் ஆக இந்த காலத்துல கொஞ்ச நேரம் அதிகமா தொங்க வச்சா இமாம் சாப்பிட்டா அடுத்த நேரம் கேள்வி வந்துடும் ஏன் இவ்வளவு நீளமா தொங்க வச்சீங்க அதே போல சுருக்கலான கேள்வி வந்து ஏன் இவ்வளவு அப்போ தொழில் வைக்கும் போதே பின்னால் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கிற யோசிச்சு தான் அவர் தொழில் வைக்கணும் இல்லைன்னா கேள்வி இப்படி வந்தாலும் வந்துச்சு அப்படி வந்தாலும் வந்துச்சு இந்த ரெண்டுக்கு இடப்பட்ட மாதிரி தான் இருக்கு இந்த காலத்துல இல்லைன்னு சொன்னா குரான் ஹதீஸ்ல இருக்கு பட்ஜெட் எவ்வளவு பட்ஜெட்ல எவ்வளவு ஆய தோதணும் அறுபது ஆய ஓதணும் நாற்பது ஆயத்து இருக்குது சூறாக்கள் ஓதுதல் சுண்ணுக்கு இதெல்லாம் இருக்கு ஆனால் அது அது மாதிரி செய்ய முடிகிறது இல்லை ஜனங்களுடைய நிலைகள் இருக்கு ஆக நாம தொழுதா எவ்வளவு நேரம் தர போறோம் பதினீர்ல போனா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் கூடுதலாமா சுண்ணத்து பரதுக்கு எல்லாம் செய்யுது பிறகு போனா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஆனா பஜிர்ல ஓதுற மாதிரி கிராத்தும் லோகர்ல ஓதுறது சுண்ணத்துன்னு இருக்கு அனைத்து மதகபு பொறுத்த வரைக்கும் பஜிர்ல நீளமா கிராத் ஓதுறாங்களே அதே மாதிரி தான் லோகர்ல நீளமா ஓதணும் ஆனா பஜிர்ல நீளமா கிராத் ஓதுறது எல்லாருமே பாக்குறோம் நுகர்ந்த வேலையிலேயே ஓதுறதில்லை பொதுவாக யார் இமாம் சாருக்கு கோவிச்சு கூடாது பொதுவா பஜிர்ல ஓதுறாலும் நீங்க முகம் ஓதுறதில்லை தோர்ல ஓதுனா என்ன ஆகும் சும்மா நிக்கிறதுலே இவர் நீளமா நின்றா என்ன ஆகும் சும்மா நிக்கிறது கஷ்டம் அடுத்து வீட்டுக்கு போய் சாப்பிடணும் நுகர் தொழுகிற போய் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சுருக்கிக்குவாங்களோ என்னவோன்னு நான் நினைக்கிறேன் இல்லைன்னு சொன்னா பஜிர்ல எவ்வளவு நீளம் ஓதணுமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு நீளமான கிராத்து ஓதுறது சுண்ணத்துங்கிறது ஆகவாக தொழுதா பத்து நிமிஷம் அசர்ல ஒரு பத்து நிமிஷம் மகரிபு இஷா இது எல்லாம் சேர்த்து அஞ்சு நேரத்தினுடைய தொழுகையை சேர்த்தா மொத்தம் நம்ம தொழுகிற நேரம் இருக்குது யாரோ சொன்னாங்க ரெண்டரை மணி நேரம் ஐயரா ரெண்டரை ரெண்டரை மணி நேரம் எல்லாம் ஆகிறது இல்லை இப்ப கணக்கு போட்டு பார்த்தா ஒரு மணி நேரம் ஆகும் அல்லது ஒன்னே கால் மணி நேரம் ஆகும் நான் சொல்ல ஒரு டவுன் பஸ்ஸுக்கு காத்திருக்கிற நேரம் கூட இல்லை எந்த பஸ்ஸுக்குங்க டவுன் பஸ்ஸுக்கு காத்திருக்கிற நேரம் கூட இல்லை இல்ல அதே போல நம்ம பேப்பர் படிக்கிறதுக்கு செலவு செய்யறோம் எவ்வளவு நேரம் செலவு செய்யறோம் நாம செய்தி கேட்கறதுக்கு செலவு செய்யணும் எவ்வளவு நேரம் செலவு செய்யணும் இதே போல என்ன பிற எல்லாம் சொல்லக்கூடாது எத்தனையோ புஸ்தகங்கள் படிக்கிறதுக்கு செலவு செய்யப்படுகிறதே அதுல கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நாளைக்கு மிக குறைந்த நேரம் தொழுகிறதுக்கு செலவு செய்யணும் அது கூட முடியாதவர்கள் இருக்கிறார்கள் ஐந்து நேரம் தொழுக முடியாதவர்களும் இருக்கிறார்கள் ஐந்து நேரத்தினுடைய தொழுகை தொழுகவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் தீனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இன்னும் சொல்ல போனால் யார் தொழுகையில் விடு மூமின்களை கேளுங்கள் தாய்மார்களை சகோதரங்களே ஐந்து நேரம் யார் தொழுகி விடுகிறார்களோ பக்கத்து ஹதமத் தீன் அவர்கள் தீனை இடிக்கிறார்கள் தீனை இடிக்கிறார்கள் எப்படி ஒரு கட்டடம் கட்டணம் ஒன்று இருக்கு கட்டடத்தை இடிக்கிறது ஒன்று இருக்கோ அதே போல யார் தொழுகவில்லை அவர்கள் இஸ்லாத்தை இழித்து தருகிறார்கள் முஸ்லிம்களாக இருந்துகிட்டு இஸ்லாத்தை இடிக்கலாமா இஸ்லாமுக்கு கருதி மற்றவர்களால் வருவதில்லை முஸ்லிம்களால் தான் வருகிறது அதிலும் குறிப்பாக யார் தொழுகை விடுகிறார்களோ ஐந்து நேரம் தொழுக கூட முடியவில்லை என்று சொன்னால் நமக்கும் ஈமானுக்கும் நமக்கும் இஸ்லாமுக்கும் நமக்கும் அல்லாஹுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் ஆக ஒரு பெரிய காரியம் இல்ல கொஞ்ச நேரம் சொல்லுடைய வேலை இந்த வேலைக்கு அல்லாஹுத்தால இவ்வளவு பெரிய கூலி தருகிறான் நிரந்தரமான சொர்க்கம் சொர்க்கத்தினுடைய நியமத்துகள் இவ்வளவு பெரிய கூலி அல்லாஹ் தருகிறானே என்ன காரணத்தினாலே நாம் அல்லாஹுவை பார்க்காமலேயே நம்புகிறோம் சொர்க்கத்தை பார்க்காமலேயே நம்புகிறோம் நரகத்தை பார்க்காமலேயே நம்புகிறோம் கபருடைய வேதனையை அல்லது கபருடைய சுகத்தை பார்க்காமலேயே நம்புகிறோம் பார்த்து நம்பினால் என்னுடைய பார்வையை நான் நம்பினேன் அல்ல சொன்னதை இங்கு நான் நம்பினேன் உதாரணமா பெற தெரியுது பெற தெரியும் போது பக்கத்துல இருக்க சொன்னால் அங்க பாரு ரெண்டு மரத்துக்கு இடையில பாரு அந்த ரெண்டு கிழக்கு இடையில பாருங்க இவர் சொன்னார் இல்ல பெற இல்லை இவருக்கு என்ன தெரியுது இவருக்கு முதல் பிற லேசா தெரியும் இவருக்கு இவருடைய பார்வை அதை பார்க்க முடியல இவர் சொன்னார் இல்லை நல்லா பாரு இல்லை இன்னும் பாரு இல்லை மூணு தடவை சொல்லிட்டார் நாலு தடவை சொல்லிட்டார் இவர் என்ன சொல்றாரு பக்கத்துல இருக்கிறது நல்லா பார்த்துட்டு இல்லைன்னு சொல்றார் இவர் பார்த்துட்டு தோ பணம் தெரியுதுன்னு சொல்றார் இவர் இல்லைன்னு சொல்றார் அஞ்சாவது தடவை ஆ தெரிஞ்சிச்சுன்னு சொன்னார் இப்ப இவர் அவர் சொன்னதை நம்பினாரா இவர் கண்டதை நம்பினாரா தான் பார்த்ததை நம்பினார் அவர் சொன்னதை நம்பல அவர் சொல்றதை நம்புறதா இருந்தா முதல் தலைவரே சொல்லி இருக்கிறோம் சரி நீங்க சொன்னா சரி நான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இதே போல அல்லாஹ் சொன்னதை நாம் நம்புகிறோம் அலிஸ்லாம் மீன் தாலிக்கல் கிதாபுல் அரைவபி இதை அடுத்த அல்லாஹ் ஹுத்தாலா சொல்கிறான் அவர்கள் மறைந்தவைகளை நம்புகிறார்கள் அவர்கள் பார்க்கவில்லை ஆனால் நம்புகிறார்கள் அது எவ்வளவு பெரிய கூலி அல்லாஹுத்தாலா வச்சிருக்கிறது காரணம் நம்முடைய கண்ணுக்கு தெரியவில்லை நாம் பார்க்கவில்லை என்றாலும் நம்புகிறோம் கபரை பற்றி ரசூல்லாய் செல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் நாம் எல்லாம் ஒரு நாள் கபருக்கு போக வேண்டியவர்கள் தான் கபர் என்றால் மௌத்துக்கு பிறகு எந்த நிலை வருகிறதோ அது கபர் தான் அந்த கபர் ஆகிறது இம்மா ரவத்தும் ரியாதில் ஜினான் அவர்கள் கபர் இருக்கிறதே அது நரகத்தினுடைய பெரும் வேதனை உள்ள இடமாக இருந்தாலும் இருக்கும் அல்லது சொர்க்கத்தினுடைய ஒரு பூங்காவாக இருந்தாலும் இருக்கும் அவர் இருக்கிறதே அது சொர்க்கத்தினுடைய பூங்காவாகவும் இருக்கலாம் நரகத்தினுடைய படுகொழியாகவும் இருக்கலாம் என்னவாக இருக்கிறது நமக்கு தெரியாது அல்ல நம்முடைய கவலை சொர்க்கத்தினுடைய பூங்காவாக ஆக்கி வைப்பான் ஆனால் நாம் நம்புகிறோம் இரண்டில் ஒன்றாக இருக்கும் என்று நாம பார்த்தோமா அல்ல கபருக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுமா யாரோ ஒருத்தர் பயன் செய்தாராம் கபருக்குள்ள இப்ப பயன் செய்யற மாதிரி கபருக்குள்ள கேள்வி கணக்கு இருக்கு முன்கர் வருவாங்க இப்ப யூஜிரி சாலிகி இவர்கள் கவர் அடக்கிட்டு அந்த கடைசி நபர் நடக்கக்கூடிய சப்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் இன்னும் கவலை விட்டு ரொம்ப தூரம் போகல அது அதுக்கு தான் ஏழு அடின்னு சொல்லி இருக்கிறாங்க ஹதீஸ்ல ஏழுன்னு வந்திருக்கு தெரியாது ஆனால் ஹதீஸ்ல எவ்வளவு வந்திருக்குது எஸ்மாவு அந்த மையத்து கேட்கும் இந்த நடந்து போகிறவர்களுடைய காலடி சப்தத்தை இன்னும் நம்ம ஒரு மூலானா இருந்தால் அவர் சொல்லுவார் பயான்ல இப்படி எல்லாம் கேட்டிருக்கலாம் இப்போ இருக்கிறான் அல்ல அவங்க ஹயாத்து நேரம் அவர் சொல்லுவாரா இஷாவோட ஒரு நாள் அதற்கு வந்து அதற்கு சொல்லுவதா அதற்கு மாதிரி கூடாது இஷாவில ஒரு நாள் இமாம் சாப் சலாம் கொடுத்துட்டார் இப்ப சலாம் கொடுத்தது ஒரு ரக்காத் கம்மியா சலாம் கொடுத்துறாரு மூணாவது ரக்காத்திலே சலாம் கொடுத்துட்டார் இப்ப அதுல ஒருத்தர் சொன்னாரு மூணு ரக்காத் தான் ஆயிருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னார் மற்றவர்களுக்கு யாபகமே வரல எத்தனை காத்து அவர் எத்தனை வச்சா சலாம் கொடுக்கும்போது கொடுக்க வேண்டியது குடிஞ்சா குடிக்க வேண்டியது நிமிந்தா நிமிட வேண்டியது இது தொழில் தொழில் பழக்கமானவங்களுக்கு என்ன ஆயிருங்க என்ன ஓதனாரு என்ன ஓதனாருன்னு தெரியாது தெரியாது அது கூட கவனிக்கிறதுக்கு நமக்கு அவகாசம் இல்லை என்னாவது ஓதனாரு அவர் ஓதுறது என்ன அவர் ஓதுறது தெரியாது இல்ல நான் சொல்றது எப்பவும் பழக்கமா நாம ஓதுறது கூட நமக்கு தெரியாது மாமூலா இருக்கவே இருக்குது அலம் தர கைப்ப குழுவெல்லாம் முதல் காலத்துல என்னங்க அலம் தர கைப்ப ரெண்டாவது காலத்துல குழுவெல்லாம் பத்து சூரத்து சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு இந்த ரெண்டு சூரத்திலேயே பூரா ஜிந்தகி தொழுது முடிச்சிடும் ரெண்டு சூரத்திலேயே பூரா ஜிந்தகியில எப்பவுமே இட்லி சாப்பிட்டே ஜிந்தகி முடிச்சிருமா வெறும் ரொட்டி சாப்பிட்டே ஜிந்தகி முடிச்சிருமா என்னங்க மூணு நேரம் சாப்பிட்டா ரெண்டு நேரம் டிஃபன் செஞ்சா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வகையா இருக்கணும்னு சொல்றது இல்லையா நாஷ்டா சாப்பிட்டதே மத்தியானம் சாப்பிடுமா மத்தியானம் சாப்பிட்டதே எவ்வளவு சாப்பிடுவான் நாஸ்டாவோட வேற ஒண்ணு இருக்கணும் நாஸ்டாவோட இன்னைக்கு இட்லியா இருந்தா நாளைக்கு என்னவா இருக்கணுங்க ரோஸ்ட் இருக்கணும் அப்புறம் புரோட்டா இருக்கணும் அப்புறம் இடியப்பம் இருக்கணும் இங்க என்னென்ன இருக்குங்க சுகாதார எல்லாம் வகை வகையா அதே நாம சாப்பிடறது இருக்கிறதுங்களா என்ன விசேஷம் நம்ம தமிழ்நாட்டுல வேற நாடுகள்ல போனா அப்படியெல்லாம் சாப்பிடறத பார்க்க முடியாது இப்பவும் கூட பார்க்க முடியாது ஆங்கிலேய நாடுகளில் போனா சாதாரணமா அவங்க என்ன சாப்பிடுறாங்கன்னு சொன்னா கொண்டக்கடலை தக்காளி கேரட்டு இதெல்லாம் பச்சையாவே சாப்பிட்டு பிடிச்சிடுறாங்க அதிகமான வசதி இல்லைன்னா பாதி வேக வச்சு அப்படியே சாப்பிடுறாங்க இங்க மாதிரி இஞ்சி பூண்டு கசகசா கிராம்பு ஏலக்காய் பட்டை இதெல்லாம் மருந்து கடையில் வைக்கிற வஸ்து இது பூரா மருந்து கடையில் வைக்க வேண்டிய வஸ்து இது போல எங்க விற்கிறது நமக்கு மளிகை கடையில சாப்பிடும் போதே அந்த சாப்பாடு இருக்கு என்னென்ன வேண்டும் அதெல்லாம் அதை போட்டு சாப்பிடுறது இது தப்பு சரின்னு நான் சொல்ல வரல நம்ம பழக்கத்தை சொல்றேன் சாப்பிடும் போதே அது ஜீர்ணமாக என்ன வேணுங்க இஞ்சி வேணும் பூண்டு வேணும் இன்னும் இல்ல இதெல்லாம் அதை போட்டுறது ஏன்னா நம்ம அவ்வளவு சாப்பிட போறோம் நமக்கு ஜீரணமாக முடியாத வச்சு சாப்பிட போறோம் அதனால அது என்ன செய்யறதுங்க அது கூடவே இதெல்லாம் போட்டு தான் இனி சாப்பிடும் போது சாப்பாடு செல்லலைன்னா என்ன செய்யறதுங்க தால்ச்சா தாலோ அது போட்டு கொஞ்சம் சாப்பிடுவா சும்மா கொஞ்சம் சாப்பிடுறது யாரும் கோச்சு கூடாது நான் சொல்றேன் நான் சாப்பிட சொல்றேன் நீங்க எப்படி சாப்பிடுறீங்களோ தெரியாது முதல்ல சாப்பிட்டு பார்ப்பேன் வெறும் பிரியாணியா அப்புறம் முடியல கொஞ்சம் தாழ்த்தா போட்டு சாப்பிட்டு பார்ப்பேன் அதுலயும் செல்லும் போது அப்புறம் கொஞ்சம் தயிர் சட்னி வச்சு பார்ப்பேன் இதெல்லாம் செலுத்துறது இரவு முடியலன்னா அப்புறம் புடுத்தா இருக்குங்களா அது என்ன பேருங்கிறது புளிப்பு ஆஹ் கட்டா வைங்க போதாயிஷா கட்டா வைங்க அது போட்டு சாப்பிட்டு பார்ப்பேன் இதை எல்லாம் சாப்பிட்டுட்டு இதுக்கு மேல ஜீவனமாகிறதுக்கு இந்த ரெண்டு வாழைப்பழத்தையும் சாப்பிடுறது இதுக்கப்புறம் மேல டீ தொண்டைகள் நின்றுக்கு அந்த நெய்யெல்லாம் அதெல்லாம் கரையிறதுக்கு டீ சாப்பிடும் சொல்றேன் கோச்சுக்காதீங்க நடப்பு நம்ம பழக்கத்தில் எப்படி அந்த காலத்துல பம்பாயில ஒரு வைசராய்க்கு விருந்து வச்சார் ஒருத்தர் பெரிய மாறுந்தார் போய் விருந்து வச்சா விருந்து சாப்பிட போய் உட்கார்ந்தா வெறும் டேபிள் தான் இருக்கு சாப்பிடுற வசதி ஒன்றே எதுக்கு சொல்ல வர சாப்பாடு தயாரிக்கிறத நம்ம எவ்வளவு கெட்டிக்காரங்க போய் பார்த்தா டேபிள்ல சாப்பிடறதுக்கு ஒன்றே பின்ன என்ன இருக்குதுன்னு சொன்னா வெறும் டேபிள் இருக்கு அந்த டேபிள் மேல ஒரு இடத்துல தாஜ்மஹால் செஞ்சு வச்சிருக்கு தாஜ்மஹால் விக்கிரங்களை கடையில் அது மாதிரி அதே மாதிரி குத்துப் மினார் செஞ்சு வச்சிருக்கு டெல்லி ஜாமியா மசித் செஞ்சு வச்சிருக்கு அதே போல ஆந்திராவில் இருக்கிற அந்த என்னென்ன கோட்டை எல்லாம் இருக்கு அதெல்லாம் செஞ்சு இப்படி நிறைய வஸ்துக்கள் செஞ்சு வச்சிருக்குது சாப்பிட போய் நிறைய வசதி காணும் வைசராய் பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற பிஎட்ட கேட்டாராம் என்ன ரொம்ப நேரம் ஆச்சு சாப்பிடறதுக்கு ஒரு வசதி வரலையே அப்புறம் பிஎ பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரத்தை கேட்டாரு என்ன சாப்பிடறதுக்கு ஒண்ணு வரலையே அப்ப வீட்டுக்காரர் சொன்னாரா இந்த வச்சிருக்கிற வஸ்து எல்லாம் சாப்பிடறதுக்கு தான் வச்சிருக்கு கேக் செஞ்சு வச்சிருக்காங்க இந்த பேக்கரி இருக்கு பாருங்க பேக்கரியில கேக் செஞ்சு வச்சிருக்கிறாங்க தாஜ்மஹால் மாதிரி குத்துப் மினார் மாதிரி அது மாதிரி அந்த ஜாமியா மசித் மாதிரி டெல்லி ஜாமியா மசித் இது பூரா சாப்பிடற வசதி தான் சொன்னாங்க அப்புறம் தான் தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாம் எடுத்தா வருது பிச்சை எடுத்தா கையில வருது எல்லாம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டதுக்கு பிறகு எந்திரிக்க போறாங்களோ அப்ப சொன்னாரா அந்த வீட்டுக்காரரு அந்த டேபிளையும் சாப்பிடுங்க தேவையான ஒரு பிஸ்கட் சாப்பிடுற பிஸ்கட் தேவையான பிச்சை எடுத்தா வருது சாப்பிடணும் அதை சாப்பிட்டு கொடுத்து எல்லாம் காலி ஆயிடும் சொல்ல வர அது மாதிரி விதவிதமா செய்ய தெரிஞ்சவங்க அதுல மட்டும் விதவிதமா செய்ய தெரியுது சாப்பிடுற வஸ்துவில ஆனால் தொழுகையில விதவிதமா கிரா தோதனம் பரவான தொழுகையில சுண்ணத்தான கிரா தோதனம் தகஜதுல அலிப்லாம் மீன் தாலிக்க கிதாபு ஆரம் சூரிய மக்கா ஓதனம் எப்போது என்ன போடணுங்கிறா மாமூலா இன்னும் சொல்ல போன தஸ்மி ஓதுறது கூட சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா பூரா சுபஹான் அல்லா சொன்னவங்க எத்தனை பேருன்னு கணக்கு போட்டு தான் பாக்கணும் சுப் அவ்வளவுதான் இருக்கும் அதுக்கு மேல சுபஹான் அல்லா அப்படின்னு பூரா நாம சொல்றோமாங்கிறது நமக்கு ஞாபகத்தில் இருக்காது இன்னும் சொல்றது இருக்குதுங்கிற புழக்கத்துல சுபஹான் அல்லான்னு ஆரம்பிச்சு விட்டா எங்க போய் நிக்கிறது நாம எங்கேயாவது யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதான் அது முப்பத்தி மூணு போய் டக்குன்னு தானா நின்றும் அப்புறம் அது ஹிந்து ஆரம்பிச்சு விட வேண்டியதான் அது அவாது போயிட்டே இருக்கு மிஷின் மாதிரி அவன் முப்பத்தி மூணு அதை நின்றோம் அல்லாஹ் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஐம்பத்தி நாலு போய் நின்று இது வந்து விரலுக்கு பழக்கமாயிருக்கு விரலுக்கு பழக்கமாகும் எப்படி பாருங்க எங்க ஊர்ல பக்கத்துல பழனி இருக்கு கிரனூர்ல இருந்து பழனி அந்த சாதாரணமா மாட்டு வண்டிக்காரங்க போய் பகல்ல சாமாயத்துக்கிட்டு ராத்திரில ஓட்டிட்டு வருவாங்க ராத்திரில அந்த மாட்டு வண்டியில வரும்போது வண்டிக்காரர் படு தூங்கிடுவார் அதுல வண்டியில வண்டி நிறைய சாமா இருக்கும் வண்டிக்காரர் படு தூங்கிடுவார் இப்ப இந்த ரோட்ல வந்திருக்க வந்துகிட்டு இருக்கிற மாடு இருக்குது பின்னாடி ஹாரன் சத்தம் கேட்டா அது பாட்டு கீழே இறங்கிக்கும் அந்த பஸ் லாரியோ போன உடனே ரோட்ல ஏறிச்சு எந்த இடத்துல திரும்பணுமோ அந்த இடத்துக்கு திரும்பும் பழனியில இருந்து கீரனூருக்கு வந்து வந்து அதுக்கு பழக்கமா போச்சு அதனால வண்டிக்காரன் தூங்கினாலும் இது என்ன செய்யிட்டு இருக்குங்க இது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு வண்டிக்காரன் தூங்கிட்டு இருக்க வேண்டியதுதான் இது ஓடிக்கிட்டே இருக்கு இது மாதிரியாக தொழுகையிலே பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு என்ன ஓதனம் தொழுகையில் இது கூட ஞாபகம் இருக்கிறது இல்லை இமாம் சார் என்ன ஓதனார் இதுவும் ஞாபகம் இருக்கிறது இல்லை அதான் நான் சொல்ல வந்த ஒரு மௌலானா சொல்லுவார் எப்போ சரி மூணு ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டாரு பல பேருக்கு தெரியல எத்தனை ரக்காத்தாச்சுன்னு ஒருத்தர் மட்டும் சொல்றாரு மூணு ரக்காத்தாச்சு இப்போ சிலர் இல்லைன்னு சொல்றாங்க சிலர் ஆமான்னு சொல்றாங்க இப்படியே பேசி பேசி கடைசி அவர் வந்துட்டு சொன்னாரா மூணு ரக்காத்து தான் ஆச்சு நான் சந்தேகம் இல்லாம சொல்றேன் இமாம் சாஹிப் ரொம்ப ஆச்சரியமா போச்சு அதுன்னு அவ்வளவு சந்தேகம் இல்லாம சொல்றீங்க அவர் சொன்னாரு எனக்கு நாலு கடை இருக்கு ஒவ்வொரு ரக்காத்துல ஒரு கடை கணக்கு முடிப்பேன் இன்னைக்கு மூணு கடை கணக்கு தான் முடிச்சிருக்கிறேன் அதனால நான் சொல்றேன் மூணு காத்தாச்சு தொழுகிறவர்களுடைய நிலையும் இது தொழுகிறவர்களுடைய நிலை உண்மையே அல்லாஹ் சாணப்பட்டாலா இந்த உலகத்தினுடைய பொருள்கள் எல்லாம் நான் சொல்ல வந்த விஷயம் என்றுதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா என்று நாம் சொல்லுவதும் ஷஹித் அல்லாஹ் அன்னஹு லா இல்லல்லா என்று அல்லாஹ் சொல்லுவதும் சாட்சி கண்ணாலே பார்த்தது இன்னும் ஒவ்வொரு பொருளாக இந்த உலகத்தில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டுமானால் நான் எப்பொழுதே இந்த பொருள்களை பார்த்து மனிதர்கள் சிந்திப்பார்களே ஆனால் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அதான் நான் சொல்ல வந்த அரிசியிலிருந்து தான் சோறு வந்துச்சுங்கிறதுக்கு ஆராய்ச்சி தேவையில்லை துணிதா துணிதா சட்டையாச்சுங்கிறதுக்கு ஆராய்ச்சி தேவையில்லை சாதாரண ஒரு மனிதன் விளக்கலாம் மாவுதான் ரொட்டியாச்சுங்கிறதுக்கு ஆராய்ச்சி தேவையில்லை இது சாதாரண மனிதன் விளங்க முடியும் இதே போல இந்த உலகத்தை படைத்து பராமரிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை கொஞ்சம் நினைச்சாலும் அல்லாஹ் இருக்கிறார் என்று விளங்கும் அதுவும் அல்லாஹ் ஒருவராக இருக்கிறார் இது நான் சொன்னதெல்லாம் இப்ப மனிதர்கள் இன்னும் மனிதர்களே சொன்னால் நம்மளை நாம சிந்திச்சு முடிக்க முடியாது அல்லாஹுத்தால் அப்படி நம்மை படைத்திருக்கிறான் நான் சாதாரண இதுவும் சொல்றது நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்ம இடத்துல என்னென்ன உறுப்புகள் இருக்குது என்னென்ன வேலை செய்யுது நமக்கு தெரியுமா நமக்கு தெரியுமா இந்த சாப்பிடுற வரைக்கும் தெரியும் சாப்பிடுறதுக்கு பின்னால் இந்த சாப்பாடு இறப்பையில போய் என்ன ஆகுது டாக்டர் சொல்றாரு இறப்பையில சூடு இருக்கு யார் இறப்பையில நம்ம இறப்பையில சூடு இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு இதே போல நம்ம வயிற்றுக்குள்ள குடல் இருக்குன்னு யார் சொன்னதுங்க நம்ம வயிற்றுல குடல் இருக்கு நமக்கு தெரியுமா நம்ம பார்த்தோமா யார் வயிற்றுல பார்த்த குடலை வச்சு டாக்டர் சொல்றாரு இவ்வளவுதான் நமக்கு தெரியுமே தவிர நம்முடைய வயிற்றுக்குள்ள என்ன ஆகிறது இது பெருங்குடல் இருக்கு சிறுங்குடல் இருக்கு மலக்குடல் இருக்கு சிறுநீர் இருக்கு கிட்னி இருக்கு அப்படிதான் இருக்கு நுரையீரல் இருக்கு கல்லீரல் இருக்கு இதெல்லாம் எல்லாம் இதெல்லாம் யார் சொன்னது இருக்கிறது நமக்கு சொல்றது யாரு டாக்டர் எல்லாம் கேட்டுக்கிட்டோம் நரம்பு இருக்குன்னு சொன்னாரு கேட்டுக்கிட்டோம் உள்ள குடல் இருக்குன்னு சொன்னாரு கேட்டுக்கிட்டோம் நமக்கு தெரியாது சரி அதெல்லாம் போகட்டும் வாயில என்ன இருக்குங்க வாய்க்குள்ள பல்லு இருக்கு நாக்கு இருக்கு பல்லு எத்தனை இருக்கு முப்பத்தி ரெண்டுன்னு சொல்றாங்க இருக்கா முப்பத்தி ரெண்டு வயிற்றுல இருக்கிற குரல் பார்க்க முடியாது வாயில இருக்கிற பல்லு பார்க்க முடியுதா இல்லையா இப்ப ஒவ்வொருத்தருக்கு எத்தனை பல்லு இருக்குன்னு எனக்கு தெரியுமா எனக்கு அவ்வளவு வாயில் முப்பத்தி ரெண்டு பல்லு இருக்குன்னு உறுதியா தெரியுமா இருக்காது எல்லாரும் சொல்றாங்க கேட்டிருக்க முப்பத்தி ரெண்டு பல்லு இருக்கு எனக்கு முப்பத்தி ரெண்டு பல்லு இருக்கு எப்பாவது நீங்க எண்ணி பார்த்தது உண்டுமா இது எண்ணி பார்த்தது இல்லைங்கிறது மட்டுமல்ல சில பேர் சொல்றாங்க இருபது வயசுல ஒரு பல்லு முளைக்கிறது இருபது வயசுல அந்த இருபது வயசுல முளைக்கிற பல்லு சேர்த்து இருபதா அல்லது அதை விட்டுட்டு அது சேர்த்து முப்பத்தி ரெண்டா அது விட்டுட்டு முப்பத்தி ரெண்டா இதை பற்றி கூட வாயில இருக்கிற பல்லை பற்றி கூட நமக்கு தெரியாத அல்லாஹ் அப்படி படைத்திருக்கிறார் இனி உலகத்தினுடைய ஜீவராசிகள் மரம் மட்டைகள் செடி கொடிகள் தரையில இருப்பவைகள் தண்ணீரில் இருப்பவைகள் இவைகளை பற்றியெல்லாம் சிந்தித்தால் அல்லாஹ் புராணியில் சொல்லுகிறான் من يمشي على أربعين ومنهم من يمشي على أربعين ومنهم من يمشي على على رجلين ومنهم من இருக்கு அல்லாஹ் சிந்திக்க சொல்லுகிறான் உலகத்தினுடைய வஸ்துக்களை பாருங்கள் இரண்டு காலாலே நடக்கிறவைகளும் இருக்கின்றன நான்கு கால்களாலே நடக்கிறவைகளும் இருக்கின்றன காலே இல்லாமல் நடக்கிறவைகளும் இருக்கின்றன காலே காலையிலே ஆனால் நடக்கும் இறக்கை இல்லை ஆனால் பறக்கும் இதுவெல்லாம் அல்லாஹத்தால உலகத்தில் எல்லாத்தையும் ஒரே மாதிரி என்ன பண்ணிக்க தண்ணீரில் இருக்கிற வஸ்துவெல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் மீன் முட்டையிட்டு தான் குஞ்சு பொறிக்கும் இன்னும் தண்ணீர்ல இருக்கிற வஸ்துவெல்லாம் தண்ணி தவளை இருக்கு தரத்தவளை இருக்கு தண்ணி தவளை இருக்கு தண்ணி தவிர முட்டையிட்டு தான் குஞ்சு பொறிக்கும் ஆனால் தண்ணீரில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கணுங்கிறது இல்லை திமிங்கலம் என்று ஒண்ணு பெரிய மீன் இருக்குங்கிற அந்த மீன் எவ்வளவு பெருசு இருக்கலாம் என்று சொன்னால் நூத்தி ஐம்பது டன் வரைக்கும் இருக்குமா நூத்தி ஐம்பது டன் அவ்வளவு பெரிய மீன் ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கிற மலை இந்த மலை கோட்டையில அவ்வளவு பெருசு இருக்கு ஒரு மீன் இந்த மீன் குட்டி போட்டு பால் கொடுக்குது இருக்கிற தென்னையால குட்டி போட்டு பால் கொடுக்கும் உங்களுக்கு மீனை பற்றி என்ன தெரியும் நான் எப்படி படைக்கிறதோ அப்படி மீன் இருக்க வேண்டும் தவிர மீன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கு இல்லை அதைத்தான் நல்லா சொல்லுகிறான் ரெண்டு காலையெல்லாம் நடக்க வைக்கிற கட்டாயம் எனக்கு இல்லை நான் விரும்பினால் பெரிய உருவமாக இருக்கும் ரெண்டு கால் இருக்கும் சின்ன உருவமாக இருக்கும் எட்டு கால் இருக்கும் எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை காலம் அந்த உருவத்துக்கு எட்டு காலா வேணும் நம்ம எவ்வளவு பெரிய உருவத்துக்கு ரெண்டு காலம் சொன்னா எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை காலம் இருந்தா போதும் ஒரு கால கூட தேவையில்லை இவ்வளவு பெரிய உருவத்துக்கே ரெண்டு காலம் தான் அந்த சிறந்து பூச்சிக்கு எட்டு காலம் எதுக்கு தேவை இனிக்கு ஆறு காலம் என்ன தேவை இனி ஒரு பூச்சி இருக்கு ரயில் பூச்சின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல என்ன பூச்சின்னு தெரியல அதுக்கு பூரா காலம் தான் தலையிலிருந்து இருந்து காலம் வரைக்கும் எத்தனை காலம் இருக்கிறது சரிங்களா அவ்வளவு காலம் இருக்கு ஆயிரம் கால் பூச்சின்னு சொல்றது உண்டு ரயில் பூச்சின்னு சொல்றது உண்டு ஏன்னா ரயிலுக்கு சக்கரமா இருக்கிற மாதிரி இருக்கு இவ்வளவு நீளம் தான் இருக்கு அவ்வளவு காலா இருக்கு ஒட்டகம் அவ்வளவு பெருசு இருக்கு எத்தனை காலம் இருக்கு நாலே கால் இருக்கு யானை அவ்வளவு பெருசு இருக்கு நாலே கால் இருக்கு பாம்பு இவ்வளவு நீளம் இருக்கு ஒரு கால் கூட இல்லை ரயில் பூச்சி இவ்வளவு நீளத்துக்கு ஆயிரம் கால் இருக்கு பாம்பு இவ்வளவு நீளத்துக்கு பாம்பு தலை இல்லை மின்ஹும்மை எரிசியலா வத்துனிஹி நான் சொல்லவில்லை குரானில் அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த பொருள்களிலே இந்த ஜீவன்களிலே கால் நடக்கவும் நான் வைத்திருக்கிறேன் இரண்டு நாளால் நடக்கும் வைத்திருக்கிறேன் எனவே சக்தியை அந்த வஸ்துக்களை வஸ்துக்களை ஏனெல்லாம் இப்படி வித்தியாச வித்தியாசமாக படைத்தான் நீ மனிதர்கள் பார்த்து புரிந்து கொள்வதற்காக யாரை பொருள்களை அல்ல அல்லாஹுவை ஆக அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான் நாம் சாட்சி சொல்லுகிறோம் அல்லாஹ் இருக்கிறான் அவர் ஒருவராக இருக்கிறார் ஒரு கட்டிடத்தை பார்த்த உடனே சொல்றோம் இது ஒரு கொத்தனார் கட்டி இருப்பார் கட்ட கொத்தனார் கட்டிடம் வருமா இதே போல்தான் அல்லாஹ் இல்லாமல் இந்த உலகம் நடக்க முடியாது சிந்திப்பவர்களுக்கு தெரியும் எனவே ஒரு மூணு முதலிலே அல்லாஹுவை நம்ப வேண்டும் அல்லாஹ் தான் செய்கிறான் வேறு யாரை கொண்டும் எதை கொண்டும் இந்த உலகத்தை எதுவும் நடப்பதில்லை அல்லாஹ் ஒருவன் தான் செய்கிறான் ஒரு மூவினுடைய நம்பிக்கையில் இருக்க வேண்டும் அதுக்கு கருத்து என்ன இருக்கும் மன் அமில சாலிகம் இந்த கரிம உன்சா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்கள் சாலிகான அமல் செய்வார்களே ஆனால் பகுவ மூப்பியோன் அவர்கள் ஈவான் கொண்ட நிலையிலே ஈவான் என்றால் என்ன அல்லாஹுவை நம்ப வேண்டும் கேட்டால் அல்லாஹுடன் தான் கேட்க வேண்டும் இலஸ்தான் தபஸ்தா என்பில்லா வைதா சால் இல்லா நீ கேட்டால் அல்லாஹுவிடத்திலே கேளு நீ உதவி கேட்டால் அல்லாஹுவிடத்திலே கேளு அல்லாஹுவை தவிர யாரத்தில் எதுவும் கேட்கக்கூடாது அது மட்டுமல்ல வேறு யாரிடத்தில் என்ன கேட்கிறவா இருந்தாலும் முதல்ல அல்லாட்ட கேட்டு கேட்கணும் உதாரணமாக டாக்டர் இடத்துல போறோம் உடம்பு சரியில்லை டாக்டர் போறோம் பழக்கத்தில் வந்தவங்க அல்லாட்ட கேட்டு டாக்டர் ரெண்டு ரகாத்துல அல்லாட்ட கேட்கறது யாருலா என்னுடைய வயிற்று வலியை குணமாக்குவை கேட்டு டாக்டர் வியாபாரம் செய்ய போற கடை திறக்க போற யாரெல்லாம் ரெண்டு ரகாத்துல அல்லாட்ட கேட்டு யாருல நான் வியாபாரம் செய்ய போறேன் என்னுடைய வியாபாரத்துல பழக்கத்து கொடுக்கும் ஹதீஸில் வந்திருக்கிறது கடை வீதிக்கு போகும்போது அல்லாஹம் இன்னி அழகிருக்க நான் உணர்த்த மின் அதாவது நஷ்டம் வருவதை விட்டும் ஏமாற்றம் நான் ஏமாறுவதை விட்டும் யார் அல்லா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கலெக்டருக்கு போக வேண்டும் இன்னும் ரெண்டு அக்கா தொழுது ரொம்ப விசேஷம் எந்த காரியம் செய்வதானாலும் அல்லாஹுவை நம்பி அல்லாஹுவிடத்தில் கேட்டு செய்ய வேண்டும் என்ற குறிப்பாக தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹுவைத்தான் நம்ப வேண்டும் ஒரு மூவி அல்லாஹுவை தவிர எதையும் நம்பக்கூடாது யாரையும் நம்பக்கூடாது அல்லாஹ் தான் செய்கிறான் இதை நம்பி என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் சொன்னபடி இந்த உலகத்திலே வாழ்க்கை நடத்த வேண்டும் அல்லாஹ் சொன்னபடி என்பதிலே முதலிலே தொழுகை அல்லாஹ் சொன்னபடி என்பதிலே முதலிலே தொழுகை ரமலான் வந்தால் நோன்பு ஜக்காத் ஹஜ் இந்த காரியங்கள் போக வாழ்க்கையில நேர்மையாக நடக்க வேண்டும் எங்கே இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி பலருடன் இருந்தாலும் சரி வியாபாரம் செய்தாலும் சரி தொழில் செய்தாலும் சரி உத்தியோகம் செய்தாலும் சரி எந்த காரியம் செய்தாலும் சரி என்னுடைய அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஆகையினால் நான் மனிதர்களை ஏமாற்றலாம் தராசு பிடிக்கும் போது மளிகை கடைக்காரர் தராசு பிடிக்கும் போது இந்த வாங்குகிறவர் ஏமாந்து விடலாம் வாங்குகிறவரை ஏமாற்றி விடலாம் ஆனால் என்னுடைய அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவரை நான் ஏமாற்ற முடியாது ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنهم يخسرون ألا يظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم يوم يقوم الناس لرب العالمين அல்ல எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறான் ஆனால் நமக்கு அதை பார்ப்பதற்கு நேரமில்லை வழியுள் மகா பெரிய நரகம் இருக்கிறது யாருக்கு எல் முத்தஃபிஹீன் இதற்காலோ அலன்னாசியஸ்தௌபூன் மற்றவர்களிடத்திலே அளந்து நிறுத்து வாங்கும் போது பூர்த்தியாக வாங்குகிறார்கள் மற்றவர்களுக்கு அளந்தோ நிறுத்தோ கொடுத்தால் அதிலே அவர்கள் மோசடி செய்கிறார்கள் அங்க வாங்கும்போது என்ன வாங்குறாங்க அளவு விட கூடுதலாக நிறுத்துவாங்க அல்லது அளவாக கரெக்டா வாங்குறாங்க மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது அதிலே மோசடி செய்கிறார்கள் அலா எவன் உலாய்க்கு அன்னகம் ரசூல் என்ன அவர்கள் நினைத்து பார்க்க கூடாதா அவர்கள் எழுப்பப்படுவார்கள் யோமினாவின் மகா பெரியனால் யோமிய உலக மக்கள் அத்தனை பேர் அல்லாஹிற்கு முன்னாலே நின்று கேள்விக்கு பதில் கேள்வி தீர வேண்டுமே அதனாலே அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் நினைத்து பார்க்க கூடாதா இந்த அளக்கிற விஷயத்துக்கு நிற்கிற விஷயத்துக்கு எல்லாம் சொல்றா நீங்க சிந்திச்சு வேலை செய்யுங்க அதனால வாழ்க்கையில எந்த காரியம் செய்தாலும் நேர்மையாக செய்யணும் ஒழுங்காக செய்யணும் அல்லா பயந்து செய்யணும் இந்த உலகத்துல பணம் காசு நஷ்டம் வந்தா பரவாயில்லை இந்த உலகத்துல கொஞ்சம் பணம் குறைஞ்சு போனா பரவாயில்லை இந்த உலகத்தில் கொஞ்சம் வீட்டு வசதி குறைஞ்சு போனா பரவாயில்லை இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற துணி பத்து ஜோடிக்கு பதில அஞ்சு ஜோடி இருந்துட்டா பரவாயில்லை பத்து அஞ்சு ஜோடிக்கு பதிலாக ரெண்டு துணி தான் இருந்துட்டா அதை பற்றி பரவாயில்லை இந்த உலகத்துடைய வாழ்க்கை முடிந்து போகக்கூடிய வாழ்க்கை ஆகரத்துடைய வாழ்க்கை முடிந்து போகாத வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை ஹாலிதீனி சீகாவதான் எனவே ஆண்களானாலும் சரி மனாமில சாலிஹன் தக்கரின் உன்சா ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி ஈமானுடைய நிலையிலே சாலிஹான் அமல் செய்தால் பல நோகை என்ன ஹயாத்தம் செய்வா உலகத்திலும் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் ஆகலத்திலும் அல்லாஹத்தால நல்ல கூறி கொடுப்பார் எனவே உலகத்திலே முதலில் தொழுகை பெண்களுக்கும் தொழுகை என்பது அவர்களுக்கு சில நாட்களை தவிர மாதத்திலே சில நாளை தவிர மீத நாட்களிலே கட்டாயம் தொழுகை தீர வேண்டும் இதே போல பெண்களுக்கு மிக தேவை என்னவென்று சொன்னால் அதாவது தங்களுடைய வீடுகளில் அவர்கள் இருந்தால் போதும் பெண்கள் வீதியிலே சுற்றுவதை விட்டுவிட்டு வெளியே சுற்றுவதை விட்டுவிட்டு அதாவது பார்க்கக்கூடாதவைகளை பார்ப்பதை விட்டுவிட்டு தங்களுடைய வீடுகளுக்குள்ளே இருந்தாலே போதும் பெண்களுடைய விஷயத்திலே அவர்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுக் கொள்வது கஷ்டமான காரியம் அல்ல ஆண்கள் வெளியே போகிறார்கள் பல பல காரியங்களை பார்க்கிறார்கள் பார்க்கக்கூடாத எத்தனையோ அவர்களுடைய கண்களிலே படுகிறது அவர்கள் கெட்டு போவதற்கு ஏராளமான வழி இருக்கிறது ஆனால் பெண்களாகிய உங்களுக்கு கெட்டு போவதற்கு என்ன வழி இருக்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கிறீர்கள் புயூட்டிக்குண்டே புராணிய அல்லா சொல்லுகிறான் நாயகம் செல்லல்லா அலைவ அவர்களின் மனைவிமார்களை பார்த்து சொல்லுகிறான் கரநபி புயூட்டிக்குள்ளே நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளேயே இருங்கள் வெளியே வராதீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மனைவார்களுக்கு அந்த உத்தரவு என்றால் நம்முடைய பெண்களுக்கு என்ன உத்தரவு உயிர்த்திக் கொண்டு உங்கள் வீடுகளுக்குள்ளே இருங்கள் இது யாரும் சொல்லுகிற சட்டம் அல்ல குரான் சொல்லுகிற பேச்சு உயிர்த்திக் கொண்டு நீங்கள் வீடுகளுக்குள்ளே இருங்கள் வெளியே சுட்டாதீர்கள் வீட்டுக்குள்ளே இருந்து என்ன செய்யணும் அல் மறு அத்து இதா சல்லத் ஹம்சஹா சாமத் பாலஹா ஒரு பெண் ஐந்து நேரத்துடைய தொழுகை தொழுது சாமத் ஷஹரஹா மாதத்திலே நோன்பு வைத்து இந்த இரண்டங்க ஹதீசிலே இருக்கிறது ஆக கருத்து என்ன என்று சொன்னால் பெண்களாகி உங்களுக்கு என்ன கடமையோ அந்த கடமையை செய்து தொழுகை கடமையாகும் போது தொழுகை நோன்பு கடமையாகும் போது நோன்பு ஜக்காத் கடமையாகும் போது ஜக்காத் ஹஜ் கடமையானால் ஹஜ் இந்த காரியங்களை செய்துவிட்டு பாலகா தன்னுடைய கணவருக்கு வழிபட்டு நடந்து முதல்ல சொன்னதெல்லாம் அல்லாவுக்கு வழிபடுறது அடுத்து யாருக்கு வழிபடுறது ஒரு பெண் தன்னுடைய கணவர் கணவருடைய மனம் போடாமல் நடக்க வேண்டும் கணவர் எதை கொண்டு சந்தோஷப்படுவாரோ திருப்திப்படுவாரோ அப்படி நடக்க வேண்டும் கணவருக்கு வழிபடுவதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் ஒரு அழிவு இருக்கிறது ஹதீசிலும் இருக்கிறது ஏராளமான ஹதீஸ் இருக்கிறது அசாத் பாலகா தன்னுடைய கணவருக்கு வழிபட்டு ஆனால் கணவருக்கு வழிபடுவது என்று சொன்னால் பொதுவான ஒரு சட்டம் நமக்கு இருக்கிறது லா தாத்தலி மகளுக்கும் சிமாசியத்தில் ஹாலிகை அல்லாவுக்கு மாறு செய்து யாருக்கு வழிபடக்கூடாது அதாவது பாவமான காரியத்தில் யாருக்கு வழிபடக்கூடாது ஒரு கணவர் சொல்லுகிறார் பாவமான ஒரு காரியத்தை செய்ய சொல்லி ஒரு மனைவி கணவருக்கு வழிபடக்கூடாது இந்த விஷயத்திலே ஆனால் வழிபடக்கூடாத அதே நேரத்திலே கணவரை பக்குவமாக சொல்லி அவரை சரிப்படுத்த வேண்டும் வீட்டில் சண்டை போட்டுக்கூடாது இருக்கிற சண்டை ஒரு கணவர் தவறாக சொல்லலாம் செய்யக்கூடாத காரியத்தை செய்யவும் சொல்லலாம் அப்படி சொன்னாலும் ஒரு மனைவி தன்னுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு அல்லாஹால பெண்களுக்கும் சில சமயம் புத்தியும் கொடுத்திருக்கிறார் சில போனதான புத்தி இருக்கு ஆனால் பல சமயத்துல நல்ல புத்தி இருக்கு அந்த புத்தியை கொண்டு கணவரையும் அவர்கள் சரிப்படுத்த வேண்டும் எப்படி கணவரை ஹரிசில் வந்திருக்கிறது ஒரு பெண் நினைத்தால் தன்னுடைய கணவரை கெடுத்தும் விடுகிறாள் நல்ல உறுதியான புத்தியுள்ள மனிதனுடைய புத்தியை கூட போற்றிவிடக்கூடியவர்கள் பெண்களே உங்களை விட வேறு யாரையும் நான் பார்க்கவில்லை யார் சொல்கிறார்கள் சுருல்லாய் செல்லலாம் நல்ல உறுதியான புத்தி இருக்கு நல்ல கெட்டியான அறிவு இருக்கு நல்ல ஊக்கமான அறிவு இருக்கு ஆனால் அதையும் கெடுத்துவிடக்கூடியவர்கள் பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் எப்படி பெண்கள் கணவருடைய புத்தியை கெடுத்துவிட முடியுமோ அதே போல கணவரை தொழுகாத கணவரை தொழுகிறவராக ஆக்க முடியும் தாய்மார்களை நீங்கள் நினைத்தால் சகோதரிகளை நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கணவர் உங்களுடைய சகோதரர் உங்களுடைய தகப்பனால் தொழுகிறவராக இல்லை நீங்கள் அவரை தொழுகையாளியாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கிறது இந்த பயானம் எல்லாம் ஏறாது இந்த பயானம் எல்லாம் விட பெரிய பயானம் போயிட்டு இருக்கு இந்த பயானம் எல்லாம் விட அந்த பயானுக்கு எழுத்து இல்லை அந்த பயானுக்கு என்ன இல்லைங்க எழுத்து இல்லை வார்த்தை இல்லை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை பேப்பர் அவசியம் இல்லை மைக் அவசியம் இல்லை சவுண்ட் பாக்ஸ் அவசியம் இல்லை சும்மா அப்படியே கண்ணை கசக்கனா போதும் இனி கண்ணில் இரண்டு சொட்டு தண்ணி வந்துட்டாலோ கண்ணில் கரையான கல்லும் கரைந்து விடும் கல்மணம் என்று சொல்லுவார்கள் ஆனால் அந்த கல்மணை கரைக்கிற சக்தி எந்த தண்ணிக்கு இருக்குதுங்க இந்த தண்ணிக்கும் இல்லை எந்த தண்ணிக்கும் இல்லை இருக்குதுன்னு சொன்னா கண்ணிலிருந்து வர்ற அந்த தண்ணிக்கு இப்படி நீங்கள் செய்ய நினைத்தால் உங்களுடைய கணவனை தொழுகையாளியாக ஆக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஆண்களை தொழுகையாளியாக ஆக்க வேண்டும் என்று தாய்மார்களை நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக ஆக்க முடியும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு எனவே அதே நேரத்தில் கணவருக்கு வழிபடவும் வேண்டும் கணவர் பாவமான காரியத்தை சொன்னால் அதற்கு வழிபடக்கூடாது அதே நேரத்திலே கணவருடன் சண்டை போட்டுக் கொள்ளவும் கூடாது நான் எப்பவும் சொல்றது முல்லான நசுருத்தின் ஒருத்தர் இருந்தார் முல்லான சிறுத்தி அவர் வீட்டுல மனைவிக்கு ரொம்ப பயப்படுவார் மன மாதிரி இல்லை யார் அப்படி எல்லாம் பயப்படுறது அவர் பயப்படுவார் ஒரு நாள் அவர் கட்டில படுத்திருந்தாராம் படுத்திருந்தவர் என்னவோ சிந்தனை செய்துக்கிட்டு அப்படியே கட்டில ஒரு தடவை அப்படி திறந்தார் இன்னும் என்னவோ சிந்தனை செய்துட்டு இன்னொரு தடவை திறந்தார் திறந்தா எங்க வந்துட்டாருங்க கீழே விழுந்துட்டார் என்னவோ யோசிச்சுக்கிட்டு பிறந்தவர் கீழே விழுந்துட்டார் மனைவி சமையல் ரூப சமையல் செய்துகிட்டு இருந்தாங்க அங்க இருந்த நம்ம சத்தம் போட்டுச்சா என்னங்க சத்தம் கீழே விழுந்தது வேற விழுந்தேன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லும் அதுக்கு பயந்து சொன்னாரா ஜுப்பா கீழே விழுந்துருச்சு அந்தம்மா அங்க இருந்துக்கா என்னங்க இவ்வளவு பெரிய சத்தம் கேட்டுச்சு வெறும் ஜுப்பாவா விழுந்திருக்கும் இவ்வளவு பெரிய சத்தம் கேட்டுச்சு வெறும் ஜுப்பா விழுந்தா எவ்வளவு பெரிய என்ன சொல்லுவாரு இவரு மெதுவா சொன்னாரா ஜுப்பாவுக்குள்ள நான் இருந்தேன் இது மாதிரியாக இல்லாமல் கணவரை தன்மையுடனே நடத்தக்கூடிய மனைவியாக இருந்து இதுதான் கணவரை தன்மையுடனே நடத்தணும் கணவர் பல மாதிரி இருப்பார் அதே நேரத்தில் கணவர் தான் கணவரை மனைவி தன்மையா நடத்தணும் கணவர் எப்படி நடத்தணும் கணவர் எப்படி நடத்தணும் கணவர் மனைவியினுடைய மனம் கோணாமல் நடக்கணும் ரெண்டு பேரும் நடக்கணும் இது ரெண்டு பேரும் நடக்கிறது எப்படி ஒரு வீடுன்னு அதுல பிரச்சனை வரத்தான் செய்யும் சண்டை சக்கரம் வரத்தான் செய்யும் கொஞ்சம் கோபதாவும் வரத்தான் செய்யும் ஒருத்தர் கோவம் வரும்போது இன்னொருத்தர் அனுசரிக்கிறோம் இன்னொருத்தர் கோவம் வரும்போது இன்னொருத்தர் அனுசரிக்கிறோம் இப்படியாக அனுசரித்து இரண்டு பேரும் அல்லாஹுவை பயந்து நடக்கிறவர்களாக ஆகிவிட்டால் எங்களை தாய்மார்களே நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் அந்த நேரம் வீட்டில் தொழுது கொண்டு கணவருக்கு வழிபட்டு அவரை சந்தோஷப்படுத்தி நடத்திக் கொண்டு உங்களுடைய குழந்தைகளை தீனின் பிரகாரம் வளர்த்துக் கொண்டு எல்லாத்தோட செய்யற பெரிய காரியம் ஒரு பெரிய மதரசாவிலே பெரிய அரபி காலேஜிலே பெரிய எனவே யூனிவர்சிட்டியில செய்ய முடியாத காரியத்தை தாய்மார்களை நீங்கள் செய்ய முடியும் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வளர்க்கும் போது தீனுடைய முறைப்படி வளருங்கள் உங்களுடைய கடமை அது நீங்க செய்ய முடியும் ஆண்கள் கூட செய்ய முடியாது குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது யாருடைய கையில இருக்கிற குழந்தை தன்னுடைய தாயினுடைய கையிலே இருக்கிறது குழந்தை மடியிலே இருக்கும்போது தாயினுடைய மடியிலே இருக்கிறது எனவே நீங்கள் நினைத்தால் உங்களுடைய குழந்தைகளை வீட்டார்களாக தொழிற்கக்கூடியவர்களாக அல்லாஹுவை நம்பக்கூடியவர்களாக ஆகரத்தை நம்பக்கூடியவர்களாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையின் மீது பற்று பாசம் இல்லாதவர்களாக இன்னைக்கு உலகத்துடைய வாழ்க்கையில தான் நம்முடைய பற்று பாசமே இருக்குது இந்த உலகத்தை விட்டுட்டு போறதுக்கு மனசு ஆனால் விட்டு போய்த்தான் தீரணும் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்துங்க ஆகரத்தை சொல்லுங்க ஜன்னத்தை சொல்லுங்க ஜகந்தவை சொல்லுங்க சொர்க்கத்தில் இந்த நேரத்து கிடைக்கும் என்று சொல்லுங்க சாப்பிடும்போது விஸ்மியா சொல்ல சொல்லுங்க பிஸ்மில்லா சொன்னா என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் பிஸ்மில்லா சொல்லல என்ன ஆகும் நரத்துக்கு போகணும் அந்த நெருப்பு இருக்கும் அல்ல நெருப்புல போட்டான் இப்படி சொல்லி இப்படியாக குழந்தைகளை தீனுடைய முறைப்படி நீங்கள் வளர்த்தால் அதிசல வருது குழந்தைகளுக்கு பேச ஆரம்பித்தோடனே களிமா சொல்லிக் கொடுங்க அல்லான்னு சொல்லிக் கொடுங்க இன்னைக்கு எத்தனை வீட்டில் அல்லான்னு சொல்லிக் கொடுக்கிற பழக்கம் இருக்கு குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது என்னங்க நியாயமான ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க நம்ம வீடுகள் அல்லான்னு சொல்லிக் கொடுக்கிற பழக்கம் இருக்கா அவர் சொல்றவங்க ரெண்டு மூணு பேர் வயசுல இருக்கும் இப்ப நாம ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் புதுசா இன்னைக்கு கேட்டோம் சரி குழந்தைகளா அல்லா சொல்லி கொடுங்க நம்ம வீட்டுக்கு போய் நாளைக்கு அல்லான்னு சொல்லி கொடுத்தா வீட்டுல இருக்கிறவங்கள ஒரு மாதிரியா பார்ப்பாங்க நம்ம அப்படிப்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பழக்கத்திலே அல்லா என்று சொல்லிக் கொடுப்பதோ நாயிலாக இல்லலா என்று சொல்லிக் கொடுப்பதோ அந்த காலத்திலே பார்த்திருக்கிறோம் இப்பொழுது கூட வயது முடிந்தவர்கள் சில பேர் எப்பொழுதுமே அல்லாஹை நினைக்கிறவர்கள் குழந்தைக்கு லாயிலாக இல்லல்லா என்று சொல்லி அவர்கள் பழக்குவதை பார்த்திருக்கிறோம் பொதுவான வீடுகளில் அதை பார்க்க முடியாது மாற்றமாக பார்க்கக்கூடாத எத்தனையோ காரியங்கள் கேட்கக்கூடாத எத்தனையோ விஷயங்கள் வீடுகளிலே சர்வசாதாரணமாக அந்த பெயர்களை சொல்லுவது கூட இங்கே உசிதம் அல்ல பாவத்தை சொல்லுவதும் பாவம் பாவத்தை சொல்லுவதும் பாவம் ஆகையால வீடுகளில் பாவமான காரியம் இருக்கக்கூடாது அல்லாத சொல்லுக்கு மாறான காரியங்கள் இருக்கக்கூடாது இருந்தால் தாய்மார்கள் சகோதரிகளே அந்த வீட்டுக்கு ரகமத்துடைய மலக்குகள் வருவதில்லை வீட்டில பணம் இருக்கலாம் வீடு குயிலாக இருக்கலாம் வீட்டிலே கட்டிலும் மக்களும் இருக்கலாம் வீட்டிலே எல்லா சௌகரியம் இருக்கலாம் ஆனால் எல்லாருடைய உரத்திலிருந்து நிச்சயமாக ரஹ்மத் அந்த வீட்டுக்கு வராது ரஹ்மத்துடைய மலக்கள் அந்த வீட்டுக்கு வரமாட்டார்கள் லா மலக்குகள் அந்த வீட்டில் நுழைவதில்லை சில விஷயங்களை ரசூலுதான் சொல்லி இருக்கிறார்கள் நாய் இருக்கிற வீட்டுக்கு உருவங்கள் இருக்கிற வீட்டுக்கு போட்டோக்கள் இருக்கிற வீட்டுக்கு அதை குறித்து சொல்லி இருக்கிறார்கள் இதே போல அல்லாஹுக்கு மாறான காரியங்கள் நடக்கிற வீட்டுக்கு அல்லாஹுடைய மலக்குகள் வருவதே இல்லை நுழைவதே இல்லை எனவே தாய்மார்களே நீங்கள் சொர்க்கத்தை சம்பாதித்துக் கொள்வது பெரிய காரியம் அல்ல ஐந்து நேரம் தொழுக வேண்டும் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் கணவரை சந்தோஷப்படுத்தி நடத்த வேண்டும் குழந்தைகளை தீனுடைய முறைப்படி வளர்க்க வேண்டும் பாவமான காரியங்கள் வீட்டில் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் யாரிடத்திலும் பேசினாலும் நல்லதை பேச வேண்டும் பாவத்தை பேசக்கூடாது இதுவாகியாக நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற காலமே கொஞ்சம் இந்த கொஞ்ச காலத்திலே வீட்டுக்குள்ளே நீங்கள் சரியாக இருந்தால் உங்களுடைய வீட்டில் குழந்தைகளும் நம்முடைய வீட்டுடைய ஆண்களும் நிச்சயமாக தீனுடையவர்களாக தீனின்படி நடக்கிறவர்களாக ஆகிவிடுவார்கள் பிறகு உலகத்திலே மிக உலகத்திலேயும் பல நொகை என்ன உகையாசம் செய்யுவார் நான் வாசித்த ஆயத்திலே அல்ல அதுதான் சொல்லுகிறான் உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை இந்த உலகத்திலே தருவேன் பல நெஜி என்னகும் அஜுரகும் வியாசனிமா காணும் யாமலவும் அவர்களுக்கு ஆகரத்திலே மிகப்பெரிய அழகான கூலியை தருவேன் என்று அல்ல நல்ல விஷயங்களை கேட்டிருக்கக்கூடிய நாம் ஆண்கள் பெண்கள் அனைவரும் முடிவு செய்வோமாக அல்லாஹ் ஜெலசானு அதன்படி அமல் செய்ய நமக்கு தொகை தருவானாக நல்ல நிகழ்ச்சிக்கு யார் ஏற்பாடு செய்து அதற்காக முயற்சிகள் செய்து தங்களுடைய உடலாலும் உருளாலும் தங்களுடைய துவாவாலும் யாரெல்லாம் உதவி செய்து வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தலா என்ன கேட்கிறார்களோ அதனுடைய அமல் செய்ய தோப்பிக் பெற வேண்டும் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களில் உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நிறுவனம் தமிழ வேண்டுமா திருக்குரான் கதீர் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசைமுரசு ஆதி நாகூர் ஈயம் ஹனீபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருக பெற வேண்டிய இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு phone number seven zero two three eight five